السلام عليكم ورحمة الله وبركاته قبل الله جل جلاله மனிதர்களாக எம்மை படை என்னுடைய தேவைகளை எல்லா ஏற்பாடு செய்திருக்கிறார் நாம் படைத்ததுடைய நோக்கத்தையும் எல்லா முகங்களையும் தெளிவுபடுத்தினோம் ஒரு முக்கியமான அம்சம் எந்த அளவுக்கு நிக்காவுக்கு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் சொன்னார்கள் إذا تزوج الأب ஒரு அடியான் நிக்காக செய்து கொண்டால் அவன் நீல்ல பூர்த்தியாக்கி கொண்டான் மீதமுள்ள பாதியை அல்லாவுக்கு அல்லாவுக்கு தக்குவா செய்வதன் மூலமாக அவன் பூர்த்தியாக்கி கொள்ளட்டும் என்று சொல்லுவாங்க ஆக நீங்க பாதி இடம் இந்த நிக்காவுக்கு கொடுக்கப்படும் அவ்வளவு முக்கியமான ஒரு அம்சம் தான் நிக்கா ஆக சரியாகலே சகோதரர்களே நிக்காகும் எங்களுடைய தேவைகள்ல ஒரு தேவை இப்படி உணவு எங்களுக்கு தேவையோ உடை எங்களுக்கு தேவையோ வெளித்துறவு எங்களுக்கு தேவையோ அதே போல நிக்காகும் ஒரு தேவை வழிமுறையில வாழ்க்கை முறையில உள்ளது அதனால யாரும் முடியுமானவர்கள் நிக்காக புறக்கணித்து விட வேண்டும் சுண்ணத்தை பழைய யார் என்னுடைய சுண்ணத்தை புறக்கணிப்பார்களோ அவர்கள் எண்ணி சார்ந்தவர்கள் அதனால் நிக்காக செய்வது எங்களுக்கு அவசியமான ஒன்று ரசூசல்லா உற்சாகப்படுத்துகிறார் வாழ்வர்களே நீங்க அதன் மூலமாக அவங்களோட பார்வையை கொள்ளவும் உங்களோட பாதுகாத்துக் கொள்ளவும் அது உதவியாக அமையும் ஆஹ் சகோதரர்களே இந்த அளவுக்கு நிக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஒரு மனித சமுதாயம் உருவாகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நிக்காக மூலமாகத்தான் மனித சமுதாயங்கள் உருவாகும் அதிலேயும் பற்றி நல்லா உலகத்தில் சொன்னார்கள் என்னுடைய உண்மைக்கு அதிகமாக இருக்கிறத நான் விரும்புகிறேன் நாற்பத்தி நாலுல என்னுடைய உண்மைக்கு அதிகமாக இருப்பதை ஏனைய உம்மத்துகளை விடவும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நன்மார்களுடைய உம்மத்தை விடவும் என்னுடைய உமத்து அதிகமாக இருப்பதை நான் விரும்புகிறேன் அதனால நீங்க நிக்காக ஆக சகோதரர்கள் நிக்காக இன்றைக்கு ஒரு உலகத்திலே நடைபெறும் எல்லா மதங்களுக்கு மத்தியிலே நிக்காக நடைபெறும் எல்லா சமுதாயத்திற்கு மத்தியிலே நிக்காக நடைபெறுகிறது கல்யாணம் நடைபெறுகிறது ஆனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோட நிக்காக செய்கிறார் யகுதிகள் பணத்தை முன்வைத்து அவங்களோட நிக்காக்களை அமைத்துக் கொள்வார் அவனோட நோக்கம் பணம் தான் நசாராக்கள் அழகம் முன்வைத்து அவனோட நிக்காக்களை அமைத்துக் கொள்வார் ஒரு முஸ்லீம் எதை முன்வைத்து நிக்கா ஒரு முஸ்லீம் அவருடைய நோக்கம் என்ன அவர் நிக்காக எதை முன்வைத்து நிக்கா செய்து கொள்வது சொன்னார்கள் தீன முன்வைத்து நீங்கள் நிக்காக செய்து எங்கிற ஒரு நிக்கா மட்டுமல்ல எங்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தீன முன்வைத்து தான் நாம் நிக்கா செய்வோம் தீன முன்வைக்கிறோம் இந்த செயலினால எனக்கு தீனுக்கு ஏதாவது குறைபாடு கஷ்டம் சிரமம் இடைஞ்சல் வந்துடக்கூடாது இந்த செயலின் மூலமாக எனக்கு இன்னும் தீவிர முன்னேறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு தொழிற்துறவாக இருந்தாலும் வெளிப்புற செய்யறதுக்கு முன்னால தீன முன்வைக்கணும் தீன முன்வைத்து தொழிற்துறவு செய்யும் இந்த தொழிற்துறவின் மூலமாக எனக்கு தீன்ல முன்னேற கிடைக்குமா அல்லது இந்த தொழிற்துறவு தீன்ல புறப்பாட உண்டாக்கணுமா புறப்பாட மட்டும் இருந்தால் அதுல ஈடுபடாமல் இருக்கிறது தான் ஆனால் அது புறப்பாட உண்டாக்காது மாஷால தீன்ல முன்னேறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு மட்டும்தான் அதுல நாம ஈடுபடலாம் இதே போலதான் நிக்காக நிக்காக ரசூசல்லா அலிசல்லம் தீனை முன்வைத்து நிக்கா நான் நிக்கா மூலமாக என்னுடைய பார்வை பாதுகாக்கப்படும் என்னுடைய மர்மஸ்தானம் பாதுகாக்கப்படும் நான் அல்லாவுடைய விருப்பம் ஒன்றை பூர்த்தியாகுகிறேன் நான் ஒரு நபியுடைய சின்னத்தை நிறைவேற்றுகிறேன் ஒரு ஒரு ஒரு பெண்ணுடைய தேவை ஒரு தேவையை நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுகிறேன் எங்க மூலமாக அவர் சாலையான சந்ததிகள் வெளியாகும் அந்த சந்ததிகளை நான் சாலையான சந்ததிகளாக நான் வளர்த்தெடுப்பேன் அப்படி தீன் தீனுள்ள மக்கள் உலகத்தில் உருவாகிறதுனால அவங்களால தான் தீன் வளர வளர அல்லாஹ் உறவு இந்த வரக்க செய்கிறான் ஒரு தனி மனிதனுக்கு அல்லா வரக்க செய்யறதும் அவனுடைய தீன வச்சுட்டான் ஒரு குடும்பத்துக்கு அல்லா வரக்க செய்யறதும் அவனுடைய தீன வச்சுட்டான் ஒரு ஊருக்கு அல்லா வரக்க செய்யறதும் அவனுடைய தீன வச்சுட்டான் ஒரு நாட்டுக்கு உலகத்துக்கு அல்லா வரக்க செய்யறது அவனுடைய தீன வச்சுட்டான் உலக கண்ண அகலவு கூட ஆவணம் ஒரு கிராமத்து மக்களாக இருந்த போதிலும் அந்த மக்கள் ஈமான் உள்ளவர்களா தப்புவா உள்ளவர்களா இருப்பார்கள் என்றிருந்தார் இது நிபந்தனை ஈமான் உள்ளவர்களாக தப்புவா உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றிருந்தார் ஈமான் உள்ளவர்கள் என்ன ஈமான் உள்ளவர்கள் இருந்தால் எந்த ஒரு நல்ல அமலும் அவரை அவர் சென்று விடுபடக்கூடாது இவர்தான் பூமி எந்த ஒரு நல்ல அல்லாஹ் ரசூலுக்கு விருத்த விருப்பமான எந்த ஒரு நல்ல செயலும் அவற்றில் விடுபடக்கூடாது ஈமான் அமல உண்டாகும் அதுக்கு அல்ல சொல்ல ஆகும் ஈமான் ஈமான் அமல உண்டாகும் ஈமான் அமல தேவை ஒரு பசி ஒரு மனிதனுக்கு பசி உணவு தேவை பசி உள்ள மனிதரை இங்க இருப்பாட்டி வைக்க முடியாது பசி உள்ள மனிதரை இருப்பாடு பசி யாரும் போயிட்டு பார்த்து ஏதாவது ஒரு சாப்பிட்டு தாகம் தண்ணீரை தேடும் தாகம் உள்ளவர்கள் இல்லாது பாப்பாரு என்ன தேர்வீங்க அதுல அவர் வீட்டு போயிடுவார் ஆக தாகம் தண்ணீரை தேடு தூக்கம் படுக்கையை தேடு இதே போல ஈமான் அமல தேடு சரி பசி இல்ல நம்ம அமைதியா இருப்போம் தாகம் இல்ல நம்ம அமைதியா இருப்போம் தூக்கம் இல்லை நாம் அமைதியா இருக்கிறோம் இதே போல ஈமான் விளைகிறவன் சொன்னால் அமல் வராது அமைதியா இருக்கிறோம் ஆனா ஈமான் உள்ள மனிதர் அமல தேடுவார் ஈமான் சும்மா இருக்க விடாது இப்படி பற்றி இருக்க விடாதோ காகம் இருக்க விடாதோ இதே போல ஈமான் இருக்க விடாது ஈமான் அமல தேடும் ஈமான் உள்ள மனிதரை அமல் இல்லாமல் நிற்காட்ட முடியாது ஈமான் உள்ள மனிதரை அமல் செய்யாம நிப்பாட்ட முடியாது அவன் ட்ரெயின்ல இருந்தாலும் சரி அவன் பஸ்ல இருந்தாலும் சரி அவர் ஆகாயத்துல பறந்து கொண்டிருக்கிறார் பிளைட்ல இருந்தாலும் சரி அவர் அமல் செஞ்சுக்கிறார் இருட்டுல இருந்தாலும் சரி தனிமையில இருந்தாலும் சரி ஈமான் உள்ள மனிதரை அமல் செய்யாம நிப்பாட்ட முடியாது அதே நேரத்தில் ஈமான் பலகீனமான மனிதனை அமல் செய்விக்க முடியாது ஈமான் பலகீனமான மனிதரை அமல் செய்ய முடியாது ஈமான் ஈமான் மக்கள் தூரத்திலிருந்து தகஜத்துக்கு வருவாங்க மசூதி ஈமான் பலகீனமான மக்கள் சில மக்கள் பள்ளியில படுப்பாங்க தான் சொன்னாலும் பள்ளியில படுக்கிறாங்கிறதுனால தொழுதுருவாங்கிறதுக்கு இல்லை பள்ளியில சில சொல்லுவாங்க அரசு அவர்களே அரசுல வேலை செய்யறதுனால அங்க தொழுதுருவாங்கிறது இல்லை மசில் ரகோயில் அவர் சொல்லுவாங்க இத்தனை வருஷம் வேலை செய்யணும் அரசுல எத்தனை வருஷம் வேலை அரசுலதான் வேலை மசில் ரகோயும் வேலை ஆனா தொழுதுருவாங்க தரத்தில் இருக்கிறவங்க இருந்தா சொல்லுவான் சொல்லிருக்கிறாங்க ஈமான் இருந்தவரை அமல் செய்யும் ஈமான் உள்ளவர்கள் அவர் அமல் நிப்பாட்டணும் ஈமான் பலவீனமான பொழுது அமல் செய்விக்க செய்யும் ஆக பெரியார்களை சகோதரர்களே அப்ப ஈமான் என்ற என்ன ரபுல் என்ற சொல் அது என்ன ஜலால் சொல்லும் போது சொல்லுதான் உலக அண்ண அகலல் கூட ஒரு கிராமத்து மக்களா இருந்தார் ஏன் கிராமம் சொன்னா பட்டணத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு கிராமத்துல பெரும்பாலும் தொண்ணூறு வீதமான வசதி வாய்ப்புகள் குறைவா இருக்கு போக்குவரத்து வசதி இருக்காது அங்க வைத்திய வசதி இருக்காது அங்க பெரிய படிப்பு வசதி இருக்காது அங்க எந்த பெரிய வசதிகளும் வசதி வாய்ப்புகளும் இருக்காது அப்படியான மக்களாக இருந்தாலும் ஈமானவர்களாக நாங்க அந்த மக்களுக்கு வான பூமியில வழக்கத்திலே கதவுகள் தருகிறேன் அகல் ஒரு கிராமத்து மக்களாக இருந்த போது ஆமனும் ஈமான் உள்ள மக்களாக ஒத்தவோ தக்குவான மக்களா தக்குவாண்டா அவற்றை எந்த பாவமும் நிகழாது ஈமானம் தான் ஈமானம் சொன்னா அவற்றை எந்த நன்மையும் விடுபடாது தக்குவான்னு சொன்னா என்ன எந்த பாவம் அவருக்கு நடக்க நடைபெறாது அவர் எங்க இருந்தாலும் தெரியும் அவர் பாவத்துக்குள்ளதான் இருக்கிறார் ஆனா அவர் பாவம் செய்யும் அதுல இருந்து அவர் பார்த்தா பாவம் சாப்பிட்டு கொள்வார் சிலவங்க பாவத்தை தேடுவாங்க ஈமான் பதில மட்டும் பாவத்தை தேடுவாங்க எங்க எங்க எங்க தேடுவாங்க பாவத்தை தேடுவாங்க ஈமான் பக்குவம் உள்ள மக்கள் தத்துவ உள்ள மக்கள் அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள பாவம் சேவிக்க முடியாது அவங்கள பாவம் சேவிக்க முடியாது தன்னை பாதுகாத்து இது ரெண்டு தான் அல்லா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பறக்க செய்வதற்கான அடிப்படை காரணம் ஒரு குடும்பத்துக்கு அல்லா பறக்க செய்வதற்கான அடிப்படை காரணம் பறக்கத்துல என்ன வழக்கத்துங்கிறது பெரியார்களே தொலை இந்த தொழிலா இருக்கலாம் அவங்க முழு தேவைகளும் நிறைவேற்றும் ஒரு தேவையும் நல்லா பாக்கி வைக்க மாட்டான் இன்னொருவருக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு அவர் அல்ல ஆக்க மாட்டான் அவரை நல்ல கடனாளி ஆக்க மாட்டான் அவர் அல்ல பழையத்துள்ளவர் ஆக்க மாட்டான் அவர் அல்ல சந்தேகத்துக்குள்ளானவர் ஆக்க மாட்டான் அவருடைய மூணு தேவை இல்லை மெல்ல மெல்ல நிறைவு கொண்ட போய் சொல்லி ஒரு தேவையும் நல்லா மிச்சம் வைக்குமா வடக்கு இல்லை இருக்கும் நிறைய தொழில் நிறைய வசதிவாய்ப்பு அறிவிக்கும் ஆனா ஒன்றும் நடக்கும் முடியாது வீடு நிற்குது அழகு நிற்குது படிப்பு நிற்குது கட்டி கொடுக்க முடியாது ஒரு மாப்பிள்ளை எடுத்துக்கொள்ள முடியாது அழகிறது அழகு இருக்கிறதுனால எடுத்துடலாமேங்கிறது இல்லை பணம் இருக்குதுங்கிறதுனால எடுத்துடலாமேங்கிறது இல்லை நல்ல சொத்து சோம் இருக்குதுங்கிறதுனால எடுத்துடலாமே இல்லை எத்தனை குடும்பத்தில் நம்ம கண்ணால பார்த்து கொண்டிருக்கோம் ஒரு மாப்பிள்ளை கிடைக்குது நான் போயிட்டே வயது வயசு போய்க்குது அழகுள்ள புள்ள நல்ல அழகான புள்ள நல்ல படிச்ச புள்ள நல்ல ஜோப் செய்யறார் சொன்னா அவர் அந்த ஏற்பாடு மூலமாக அவரோட முழு அவர் கடனாளியாக்க மாட்டான் அல்ல அவரை கவலைக்குரியவராக மாட்டான் அல்ல அவரை சிரமத்துக்குரியவராக மாட்டான் அல்ல அவரை பிரச்சனைக்குரியவராக மாட்டான் எல்லா தங்கம் இருக்குது அது ஒரு சின்ன வெடிப்பு தங்கம் ஒரு சின்ன வெடிப்பு ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல பயன்படுத்தினாலும் அதுல எந்த புறபாடும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது வந்தாங்க நாற்பது லட்சம் அதனால நாங்க கட்டுப்பாடு தான் அப்படி வேண்டிய வேண்டிய கொண்டு வர கொண்டு வர இயலாது கொண்டு வர ஒரு பத்து லிட்டர் கொண்டு வர தெரியல இன்னும் பிறகு ஒரு காலம் அங்க போய் குடிக்கணும் இப்ப எப்படி இல்லை எந்தெந்த ஹோட்டல்ல இருக்கிறாங்க ஹாஜியர் அங்கேயும் கஞ்சம் தான் குடிக்கும் ஹோட்டலுக்கு கொண்டு போய் கஞ்சம் கொடுக்குறாங்க இங்க குடிங்க அவ்வளவு பாருங்க இந்த மதிப்பு தண்ணியே இல்லாத இடம் எங்கேயுமே தண்ணி கிடையாது அங்க ஆனா சின்ன மதிப்பும் பெரிய பிறகு அதே காலத்துல முழுதுக்கு முழு உலக ஆட்சி கொடுத்தா அவன் சாதிச்சது ஒன்றுமே கிடையாது முழு முழு உலக செல்வம் முழு உலக கசானா முழு உலக இல்ல வசதி வாய்ப்புகள் ஒன்றும் நடந்ததில்லை அவனை ஞாபகப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது முழு உலக ஆசிரியர்கள் எவ்வளவு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சு செய்யலாம் ஆனா அதற்கு மூணு விஷயமும் அவங்கள்தான் அவங்கள்தான் அவங்களதான் ஆனா முழுமையாக நூறு போல ஆட்சியும் இல்லை நூறு போல பணப்பட்டாலும் இல்லை நூறு போல கதானாவும் இல்லை ஆனா ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் நடந்திருக்கு நடந்தது மட்டுமல்ல அவங்க அனுபவிச்சு எங்களுக்கு அனுபவிக்க வச்சு கிராம வரைக்கும் அனுபவிக்க வச்சிருக்கிறாங்க இது ஒன்று போதாத படிப்பினை இப்ப ஒன்று போதாதவர்கள் படிக்கிறீங்க முழுதும் இருக்கிறது நூலகத்தை சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை இப்ராஹிம் இஸ்லாத்துல எல்லாமே இருக்கு சொல்றது சொல்றதுக்கு எல்லாமே இது அவங்களோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை இது எங்களுக்கு தான் தீனை உண்டாக்கினால் ஈமான உண்டாக்கினால் அமல்களை உண்டாக்கினால் அவ்வா தனி மனிதராக அவருக்கு வழங்க செய்வான் ஒரு குடும்பமா இருந்தால் அந்த குடும்பத்துக்கு அல்லா வழக்க செய்வான் ஒரு ஊராக இருந்தால் அந்த ஊருக்கு வழக்க செய்வான் பெரியாசிரிய சபர்களே அல்லா வாதா செய்தான் லபத்தகனா அனைக்கும் வரக்காட்டு மீனசமாக்கி அறம் வானம் பூமியிலே வரக்கத்திலே கதவுகளை திறந்து கொடுக்கும் துணியாவில் வரக்கத்திலே கதவு திறக்கப்படும் தக்கராத்துல ரஹமத்திலே மலக்கில் வந்து இறங்குவார்கள் தக்கராத்துல ரஹமத்திலே மலக்கில் வந்து இறங்குவார்கள் முதலாவது சொல்வார்கள் தெரியுமா அல்ல பயப்படும் கவலைப்படுவார் வாகியோவில் ஜென்மத்தில்லத்தை குந்தும் துவாதும் உங்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற சொர்க்கத்தை கண்டு சந்தோஷம் அடையும் சொர்க்கம் காட்டப்படும் நமது சொர்க்கத்திலே பூங்காக மாறும் காமத்தினால் அல்ல ஒளி உலகத்தாக இருப்போம் உலகத்திலே பழக்கத்தில்லை என்று இருந்தால் சக்கராத்தில் முசீபத்து உள்ளாய் மேலான பேர் அதை கபுரு ஈடு செய்ய முடியாத கஷ்டமானது நாளை காமத்திலே நாளில் நாங்கள் இருளாகிவிடுவோம் எங்களோட முடிவு நஷ்டமானது ஆக நம்முடைய சொல்லா என்ன எல்லாருக்கும் எங்களுக்கு தீன முன்வைக்க ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய சொல்றாங்க சொன்னார்கள் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல முதலாவது நீங்க பாருங்க இதனால தீன்ல முன்னேறணுமா அல்லது தீனுக்கு தடையாகுமா தீன் கிடைஞ்சலாகுமா கிடைஞ்சலாகுமா எல்லாம் ஒப்பிடுவது இருக்கிற தீனை பாதுகாத்துக் கொள்வது சரி தீன்ல முன்னேறலாம் இருக்கிற தீனையும் பாதுகாக்கலாம் இன்னும் முன்னேறலாம் தைரியமாக கணவன் மனைவி ஐந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இன்னும் நீங்க தீர்ல முன்னேறணும் என்றதுக்காக ஒரு குடும்பமா இருக்க உங்களுக்கு ஒரு தொழிற்துறவுக்காக நீங்க இன்னும் தீர்ல முன்னேறணும் முன்னேறணும் என்றதுக்காக நான் தொழுகைக்கும் அம்மாவுக்கும் வர அவராதுக்கும் அன்பிக்கிறேன் ஒவ்வொரு நெருக்கம் யாரு தனியை இருக்குள் அமல் செய்தாரு இப்ப குடும்பமானவர்கள் அமல்ல குறைபாடா இருந்தது இப்ப கணவன் மனைவி இருக்குள் அமல் செய்தாங்க பிள்ளைகள் வந்த படம் இன்னும் குறைபாடா இருக்குது இப்போ தனியார் ஏதோ தொழிற்துறையில் ஈடுபட ஈடுபட முன்னால் அமல் செஞ்சாரு தொழிற்துறை விடுபடுவாரு அவன் விடுபடுது அல்ல சொன்னா இதுதான் நஷ்டம் இவர்கள் தான் நஷ்டவார்கள் உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் மனுஷத்தம் வம்சா நெருக்கடியான வாழ்க்கை மனைவி இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் நான் சொல்றேன் பிள்ளைகள் இருந்து என்ன செய்யுது தொழில் இருந்தும் நல்ல உலகில் உறப்புகள் இருந்தும் அழகான உள்ளம் இருந்தும் இருந்து நிம்மதி அதான் மகிழ்ச்சிகள் தான் நெருக்கடியான வாழ்க்கை இருந்து ஒன்றும் இல்லாத வாழ்க்கை உலகத்திலே வாழ்க்கையை நெருக்கடி என்ன மலை இருந்து புள்ள இருந்து தொழில் இருந்து பணம் இருந்து வாகனம் இருந்து வீடு வாசல் இருந்து நிம்மதி இல்லை என்றால் இதெல்லாம் முடிச்சு போகுது சர்வாச கபல் செய்யாமல் நஷ்டமாகும் அந்த அவர் தான் நஷ்டமாகும் உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்று சொல்லுவாங்க நாளை ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன ஒரு நஷ்டம் யோகம் ஆமாம் குருடர்களாக இருக்குது நீங்க புறப்பாடு செய்த நிலையில நாம மூத்தாங்கன்னா கிராமத்துல புரண்டவர்களாக இருக்கு நம்ம கேட்ப நிமகை சேர்த்தி ஆமா யார ஏன் என்ன புரண்டதாக வைக்கிறார் உங்களுக்கு குளித்து பத்தி நான் உலகத்தில் நல்லா பார்க்கக்கூடியவனா இருக்கு ஆனா கல்லாது கல்லா சொன்னா உலகத்தில் இருக்கிற கட்டளைகள் வந்தது எங்களை இருந்தது அவங்களோட என்ன என்னன்னு சொல்லப்பட்டது என்ன என்னன்னு சொல்லப்பட்டது இது சொல்லப்பட்டது இது என்று சொல்லப்பட்டது இது எப்படி நீங்க அதை பொருட்படுத்து மறந்த தெரியாம இல்ல மறந்த இன்னைக்கு அவங்க யாருமே ஆஹ் இதனால நான் எங்களுக்கு சொல்லப்படுகிறது முஸ்லீம் அவர் ஒவ்வொரு காரியங்களையும் தீன முன்வைத்து நடத்தப்பட வேண்டும் ஒரு பெண் செய்யப்படுகிறார் ஒரு பெண் செய்யப்படுகிறார் அவளோட செல்வத்துக்காக அவள அழகுக்காக அவளோட குடும்பத்துக்காக அவளோட வீடுக்காக செல்வத்துக்காக நிக்காக உங்களுக்கு விளங்கப்படுத்தவே தேவை அது நடக்குது அழகுக்காக நிக்கா செய்யப்படுறது அது அது உள்ளதுதான் அது குழப்பக்குள்ளே உள்ளது மாதிரி தெரியுது அழகுக்காக நிக்கா செய்யுது குடும்பத்துக்காக நிக்கா செய்யுது தீனுக்காக நிக்கா செய்யுது அதுதான் விளங்கப்பட்டது அதுதான் விளங்குது இல்லை தீனுக்காக என்ன அதான் நான் ஒரு தீன முன்வைக்கிறதுனா ஒரு கணவன்கிட்ட மனைவி ஈரம் அமல் செலுத்து தக்குவா இருக்கணும் நான் சரியா சகோதரர்களே நாளை சொல்லிட்டு நல்ல வசதி வாய்ப்புள்ள பெண்ணாகவும் இருக்கிறார் அவர் நல்ல குடும்பத்து பெண்ணாகவும் இருக்கிறார் அது நூல் நலா நூல் இந்த நாளும் ஒரு பெண்ணிடத்தில் அமையும் என்றால் நூல் நலா நூல் முடிச்சு கொள்ளுங்க சந்தோஷம் சந்தோஷம் முடிச்சு கொள்ளுங்க சரி நாளில் மூணு தான் இருக்குது அதுல ஒன்று தீனா இருக்கு நாளில் ரெண்டு தான் இருக்குது அதுல ஒன்று தீனா இருக்கு ரெண்டு தான் இருக்குது அதுல ஒன்று தீனா இருக்கு ரசூல்லா அது தெரிவு பெரியார் ரசூல்லா சொன்னா நீ தீனுடைய பெண்ணை தெரிவிக்கிறீர்கள் யார தீனுடைய பெண்ணை தெரிவு செய்வாங்க எந்த பெண் ஒரு தீனுடைய தீனுள்ள ஆணை தெரிவு செய்வாங்க ஒரு பெண்ணுக்கு தீன் இருந்தா அவ ஒரு தீனுள்ள ஆணைத்தான் தெரிவு செய்வான் ஒரு ஆணுக்கு தீன் இருந்தா அவள் ஒரு தீனுள்ள பெண்ணைத்தான் தெரிவு செய்வான் ஆக பிறகு தீனும் தீனும் சேரும் பொழுதுதான் அவங்க அவங்கள வாழ்க்கையில பறக்க செய்யலாம் அவங்கள அந்த உலகத்திலையும் அந்த அவங்கள வாழ்க்கையில பறக்கச்சா உலகத்திலையும் மக்கள் பறக்கத்தை உண்டாங்க இந்த அடிப்படையில் பெரியார் சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் தீன வரணும் நாம தொழிற்சோவுக்குண்டே பிறந்தவங்க போல நாங்க நினைச்சிருக்கிறோம் நாம குடும்பம் நடத்துறதுக்குண்டே பிறந்தவங்க நினைச்சுக்கிறோம் இல்ல குடும்பம் நடத்துறதுக்காக நாங்க பிறக்க அல்ல எங்களை இந்த பூமியில பிறக்க வைக்க அல்ல சொல்ல நான் பிறக்க வச்சிருக்கிறேன் அவளை பாதுகா ஒரு குடும்பம் உதவி தொழிற்சோ உதவி ஆஹ் சரியாக கவலை நாம் ஒவ்வொருவரும் தீன வழங்க தீனகள் நோக்கம் வாழ்க்கையில் நோக்கம் தீன் மிக முக்கியம் நாம இந்த உலகத்தை விட்டு போகும்போது தீனோட போயிடும் வேற ஒன்றும் கொண்டு போக மாட்டோம் இதோட முழு நேமத்தும் சத்ராக்கள் நல்லா பறிச்சே விடுவோம் ஒன்றையும் பார்த்து வைக்க ஆனா நாம கொண்டு போறது என்ன நாம இருக்கிற காலத்துல இது தந்த நேமத்தை பயன்படுத்தி சம்பாதிச்ச ஈமானம் ஆமாவும் தான் இதனால பெரியார்களே சகோதரர்களே நாம ஒவ்வொருவரும் இந்த எல்லா காரியங்களையும் நிக்காக மட்டுமல்ல நிக்காக ஆக முக்கியம் நிக்கா நீல ஒரு பாதி இடத்தை வளர்த்தி நிக்காக நிக்காகவே நிக்காக முக்கியமான அம்சம் அதுலேயும் நாம தீனத்தை முன்வைக்கிறோம் முன்வைக்கிறது அடிப்படையில் நீ தான் ஏற்பாடு ஈமான் நம்ம ஈமான் நான் ஈமான் படித்த நீங்க ஈமான் படித்த ஈமான் படித்து செல்வத்தை விட ஏழ்மை செல்வத்துக்கு ஒரு சிறப்பு கிடையாது நேர்மைக்கு நிறைய சிறப்பு அடுக்கிறதுக்குள்ள ஒரு சிறப்பு இல்லை முடிச்சுட்டீங்கிறதுக்கு சிறப்பு இதை ஓடிய முடிச்சுட்டீங்கிறோம் இதை ஒரு அடைச்சிய சொல்லுகிறோம் ஈமான் வந்தா ஈமான் வந்தா பெரியாசிரியர் கவலை முடிச்சுட்டீங்கிறது சந்தோஷமா இருக்கும் தூங்குறது கவலையா இன்னைக்கு பொறுத்து கொண்டு படுக்கத்தான் பார்க்கணும் தவிர எழுப்ப பார்க்கணும் தூக்கம் இல்லை தான் இரவு முடிய விடிய தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை பாருங்க நீங்க தூங்குறதுக்கு படைச்சோம் பார்த்துக்கோங்க சகோதரர்களே ஈமான் வந்தா தூங்குறது எங்களுக்கு பாரவாரிக்கும் முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கும் முடிச்சு கொண்டிருக்கிற சந்தோஷமா இருக்கும் சாப்பிடுறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பசியோட இருக்கிறது சந்தோஷமா இருக்கும் <laughs> நாங்க டீ குடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு செல்வம் அவன் வாழ்வன் சந்தோஷம் வயல்வன் சந்தோஷம் மூலம் காரணமே சந்தோஷம் முதலாவது இந்த அடிப்படையில் மஷாலா இந்த இது தீனுடையதாக ஆக்கி இந்த கணவன் அல்ல முகமத்தை உண்டாக்கி இதன் மூலமாக அல்ல சந்ததிகளை வழியாக்குவானா இதன் மூலமாக ஆக்கங்களை ஆளுங்களை தீர்ந்தாரிகளை முத்தகைகளை முகலிசங்களை வழியாக்குவானா இதே போல பூரா முஸ்லீம்களுடைய எல்லா காரியங்களையும் வந்த பறக்க செய்வானா அவங்க தீன முன்னெச்சு செய்யக்கூடியதாக ஆக்கி வைப்பானா உன்னுடைய கிருபை போன்று எங்களை அனைத்து தீனுடைய விஷயங்களை நீ கபூர் செய்து எங்களை அனைத்து காரியங்களை கபூர் செய்து எங்களை துணியாவிலே சந்தோஷம் உள்ளவர்களாக வர்க்கத்துள்ளவர்கள் ஆக்கி வைப்பாயா ஆகத்தில் எங்களை சொற்பவர்களாக For more lectures, visit slhub.com.